सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वैष्णवे बन्धुसत्कृत्या हृदि खेध्याननिष्ठया वायौ मुख्यधियातो ये द्रव्यैस्तोयपुरस्कृतैः भगवान् श्रीकृष्णर् உத்தவருக்கு சாதுக்களுடைய லக்ஷணம் பக்தியினுடைய தன்மையெல்லாம் சொல்லுகிறார் பகவானை எப்படியெல்லாம் பூஜை பண்ணலாம் எந்தெந்த வஸ்துக்களை ஆலம்பரமாக கொண்டு பகவானை பூஜை பண்ணலாம் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்ட மாதிரி கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன் மயா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா எந்தெந்த வஸ்துக்களில் எந்தெந்த விஷயங்களில் உங்களை தியானம் பண்ணணும்னு கேட்குறான் அது மாதிரி இங்கேயும் பகவான் ஆலம்பனங்கள்லாம் சொல்கிறார் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறதுக்கு பற்றுக்கோடாக ஏதோ ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா அதுக்காக வேண்டிய ரூபங்கள் சூரியன் அதெல்லாம் பார்த்தோம் சூரியன் அக்னி முதலான அதிலெல்லாம் எப்படி பண்ணணும் அதையும் பார்த்துட்டு வரோம் கடைசியாக பார்த்தோம் பசுமாட்டுக்கு புல்லெல்லாம் கொடுக்கறதன் மூலம் அந்த பசுமாட்டில் இருக்கிற என்ன ஆராதனை பண்ணணும் அப்படின்னார் இங்கே வைஷ்ணவே பந்து சத்கிருத்தியா வைஷ்ணவனிடத்தில் என்ன பண்ணணும்னா அவர் வந்து நானும் பகவானை பூஜை பண்ணுறேன் விஷ்ணுவை அவரும் விஷ்ணுவை பூஜை பண்ணுறார் ஆகையினால விஷ்ணுவை பூஜை பண்ணுற நாம் எல்லாரும் பாகவதர்கள் அந்த பந்துக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விஷ்ணு பாந்தவாக தமிழில் சிவனடியார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ விஷ்ணு அடியார்கள் நாராயணனுடைய அடியார்களை உறவினர்களாக கருதி அவர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் நம்ம என்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணணும் ஆக விஷ்ணு பக்தர்களிடத்துலாம் பூஜைக்குரியவர்களாக கருதி அவர்களுக்கும் மரியாதையெல்லாம் பந்துக்களை போல பண்ணணும்னர் ஹிருதிக்கே தியான நிஷ்டையா ஹிருதி கே ஹிருதயாகாசத்தில் ஹிருதயாகாசத்தில் தியானம் பண்ணணும் ஹிருதயாகாசத்தில் பகவானை தியானம் பண்ணணும் சைத்தன்ய ஸ்வரூபமாக தியானம் பண்ணலாம் அல்லது அவரை அந்தர்யாமியாக தியானம் பண்ணலாம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதாக தியானம் பண்ணலாம் அப்படி பல அர்த்தங்கள் சொன்னாலும் ஹிருதயாகாசத்தில் தியானம் பண்ணணும் தியானத்தின் மூலமாக ஹிருதயாகாசத்தில் பகவானை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வாயு முக்கிய தியா வாயு இருக்கே காற்று அந்த காற்று தான் இந்த உடல் வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறது இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் வாழ்கிறதுக்கு சம்பந்தத்தை உண்டு பண்ணுறது பிராணந்தான் ஆக பிராணோபாசனைங்கிறார் பிராணனாக பகவான் இருக்கிறார் மூச்சுக்காற்றாக இருக்கிறார் அப்படின்னு பிராணாயாம அபியாசம் அதன் மூலமாகவே பகவானை பிராணாயாம துவாரா விஷ்ணு பூஜா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தோயே தோயேன்னா ஜலத்தில் என்ன பண்ணணும்னா ஜலத்திலேயே ஜலம் முதலான திரவியங்களை கொண்டு பூஜை பண்ணுறது ஜலத்தில் ஜல சம்பந்தமான திரவியங்களை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நதியில் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சுன்னு பண்ணுறது நல்லது அந்த ஜலத்தில் விஷ்ணுவை தியானம் பண்ணி அஸ்மின் ஜலே விஷ்ணு தியாயாமி விஷ்ணு ஆவாகையாமி அப்படின்னு விஷ்ணுக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி விஷ்ணு பூஜையை பண்ணுறது கிருஷ்ணர் பூஜையை பண்ணலாம் விஷ்ணு பூஜையை ஆக ஜலத்திலையும் பகவானை ஆராதனை பண்ணலாம் ஆராதனை பண்ணுறதுக்கு அனந்த வஸ்துக்கள் இருக்குது நம்ம பாவனை தான் முக்கியம் ஒரு ஸ்லோகம் சொல்கிற வழக்கம் இருக்கே நதேவோ வித்தியதே காஷ்டே ந பாஷாணே ந மிருண்மயே பாவேஹி வித்தியதே தேவா தஸ்மாத் பாவோஹி தெய்வத்தம் அப்படின்னு பிரசித்தமாக ஒரு ஸ்லோகம் அதாவது பகவான் கட்டையில் இல்லை நதேவோ வித்தியதே காஷ்டே ந பாஷாணே கல்லில் இல்லை ந மிருண்மயே மண்ணிலையும் இல்லை பாவேஹி வித்தியதே தேவா பாவத்தில் தான் தேவன் இருக்கான் தஸ்மாத் பாவோஹி தெய்வத்தம் அதெல்லாம் ஒரு நிமித்தம் உண்மையிலே ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணினா பிரபஞ்சம் வஸ்துக்கள் எல்லாம் பகவான் தான் ஆனால் நம்ம வந்து இந்த பகவானை வந்து சர்வஜனாக சர்வேஸ்வரனாக நினச்சி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆலம்பனம்ங்கிற போது அதில் இந்த பாவம் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக இதை சொன்னோம் வாஸ்தவமாக பார்த்தா எல்லாம் பிரம்மஸ்வரூபம் பிரம்மத்தில் தான் வந்து இந்த கட்டையோ கல்லோ தண்ணீரோ எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அத்வைத சித்தாந்தம் அதில் நம்ம ஈஸ்வரனை பாவனை பண்ணுறோம் ஆனால் அந்த தத்துவம் புரியறது நிறைய பேருக்கு சிரமம் ஆகையினால் வியாபகாரிக திருஷ்டியாக அது கல் பாரமார்த்திக திருஷ்டியாக அது பிரம்மன் ஆனால் அந்த தத்துவம் புரியறது கடினமாக இருக்கிறதுனால வியாபகாரிக திருஷ்டியவே அது கல் தான் ஆனால் அதில் நம்ம அத்தியாசம் பண்ணுறோம் என்னது கல்லே அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அந்த கல் கட்டையில் நாம் பகவானை சர்வஜனான பகவானை தியாயாமி ஆவாகையாமின்னு பூஜைக்காக பண்ணுறோம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆக தர்ப்பணாதிகள்லாம் செய்கிறது சுவாமிக்கும் சொல்கிறது உண்டு பவன் தேவம் தர்ப்பயாமி சர்வம் தேவம் தர்ப்பயாமி ஈசானன் தேவம் தர்ப்பயாமி கேசவம் தர்ப்பயாமி நாராயணம் தர்ப்பயாமி வாசுதேவம் தர்ப்பயாமி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் விஷ்ணு ஆராதனை மேலும் உள்ள ஸ்லோகார்த்தங்களை பிறகு பார்க்கலாம் வைஷ்ணவே பந்து சத்கிருத்தியா ஹிருதிகே தியான நிஷ்டையா வாயௌ முக்கிய தியா தோயே திரவியை ஸ்தோய புரஸ்கிருத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்